إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العلي العظيم அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து தப்புவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே குரானுடைய பல நூறு ஆயத்துக்களின் ஊடாக அல்லா சுகான அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று எங்களை பார்த்து விழித்து பேசிக்கொண்டே இருக்கிறார் மனிதர்களே உங்களை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரொம்பை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் தக்குவாவை பற்றி பல நூறு ஆயத்துக்களில் எல்லா சுகானகுத்தால உரையாடி இருக்கிறது சுருக்கமாக வழங்குவதாக இருந்தால் தக்குவா ஒவ்வொரு ஜும்மாவிலையும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்வது தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்யப்படாத வரையில் ஒரு ஹொத்துபா ஒரு ஜும்மா பூர்த்தியாக மாட்டாது என்பது நாங்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒன்று சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு தக்குவா என்றால் என்ன அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அதனை உளமாக்கல் பல வகையாக விளக்கி இருந்தாலும் கூட நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்லுவதாக இருந்தால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய பாவங்களுக்கு இடையில் திரையாக இருக்கக்கூடிய அந்த திரைக்கு பெயர் தான் தக்குவா பாவத்தை செய்வதற்கு பாவத்தை செய்வதற்கு மனிதனுடைய ஆத்மா தூண்டிக்கொண்டே இருக்கிறது அல்லது மனிதன் வாழக்கூடிய சூழல் அவனை பாவத்தின் பக்கமாக தூண்டிக் அல்லது அவனுடைய நிர்பந்தம் அவனை பாவத்தின் பக்கமாக தூண்டிக் ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று மன உச்சைக்கு வழிபடுவது மனோச்சைக்கு கட்டுப்படுவது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் மனிதனுடைய ஆத்மா மனோச்சைக்கு மனோச்சை பக்கமாக தூண்டிக்கொண்டே இருக்கும் இதொரு காரணமாக இருக்கும் மனிதன் பாவம் செய்வதற்கு சில சந்தர்ப்பங்களில் சூழல் பாவத்தின் பக்கமாக தூண்டும் நம்மில் அநேகமானவர்களுடைய கட்டம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இப்படியும் சொல்லலாம் சந்தர்ப்பம் கிடைக்காதின் காரணமாக கற்பம் கற்பு இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது சூழல் சந்தர்ப்பம் அமையும் என்றிருந்தால் அதுவும் இல்லாமல் போய்விடும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றிருந்தால் அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடைபெறாமல் இருப்பதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் தக்குவா அலம் அவர்களுக்கு தெரியாதா அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் என்பது உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னால் தவறு செய்வதற்கு முன்னால் ஒரு திருடன் திருடுவதற்கு முன்னால் ஒரு மாணவன் ஒரு சேட்டை செய்வதற்கு முன்னால் ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்வதற்கு முன்னால் இந்த காலத்தில் மனிதர்கள் அக்க பக்கமாக பார்ப்பார்கள் எங்கேயாவது ஒரு சிசிடி கேமரா இருக்கிறதா என்பதாக திருடன் திருடுவதற்கு முன்னால் அதை பார்த்து விட்டுத்தான் திருட வருவான் திருட்டுத்தனத்தை செய்வதற்கு முன்னால் அவைகளை செயலடக்க செய்து விடுவார்கள் அல்லது கேமராவில் படாத அளவுக்கு அவனுடைய அசைவுகளையும் நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்வான் அப்படித்தான் திருடன் திருட வருகின்றான் ஏன் அவனுக்கு தெரியும் ஏதோ எங்கோ என்னுடைய செயல்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்னுடைய செயல்கள் எங்கே இடத்தில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தேவை என்றிருந்தால் அதனை ரிவர்ஸ்ல பார்க்கவும் முடியும் என்பதை விளங்கி வைத்திருப்பதின் காரணமாக திருடன் திருடுவதற்கு முன்னால் மாணவர்கள் சேர்க்கை செய்வதற்கு முன்னால் தவறு செய்யக்கூடிய தவறு செய்வதற்கு முன்னால் சிசிடி கேமராவை ஒருமுறை பார்ப்பது போன்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹயரா உனக்கு தெரியாதா அவர்களுக்கு தெரியாதா அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் பார்த்துக்கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கின்றான் உங்களுக்கு தெரியாதா என்று குரானில் அல்லா சுகானகுத்தாலா கேள்வி எழுப்புகின்றான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரத்தை வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு முன்னால் ஒரு கணம் யோசியுங்கள் இந்த தவறு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் எவைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பதிவு செய்கிறான் ரெக்கார்ட் ஆகுது எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க எவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது எதையுமே நிராகரிக்க முடியாது மனைவிக்கு ஏசுகின்றோம் யாருக்கும் கேட்க இல்லை குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள் கணவனும் மனைவியும் சண்டை பிடிக்கிறார்கள் ஏசிக் கொண்டிருக்கிறார்கள் பெட்ரூம் உள்ளுக்கு தான் நடக்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா அல்லா சொல்லுகிறான் நாங்க பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் உங்களை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் நாளையில் என்னுடைய உங்களுடைய கரங்களில் ஏடுகள் கிடைக்கும் ஏடுகள் கிடைக்கும் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறான் உலகத்துடைய வாழ்க்கையில் நாங்கள் சும்மா படைக்கப்படவில்லை வீணாக படைக்கப்படவில்லை நீங்க நினைக்கிறீங்களா நாங்க உங்களை சும்மா படைத்திருக்கோம் என்று ஏதாவது ஒரு தேவை இல்லாமல் வீணாக உங்களை படைத்திருக்கிறோம் என்று நீங்க நினைக்கிறீர்களா இல்ல ஒரு பர்பஸுக்காக ஒன்றி படைத்திருக்கின்றோம் ஒரு நோக்கத்துக்காக ஒன்றி படைத்திருக்கின்றோம் உங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் நாளை கையாமத்துடைய நாளையில உங்களுடைய கையில் ஒப்படைப்போம் உங்களுடைய செயலடிகளை நாங்கள் பதிவு செய்தவைகளை நீங்க மொழியக்கூடிய ஒவ்வொரு மொழிச்சலுக்கு பின்னாலேயும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க என்னுடைய ஒவ்வொரு பேச்சும் காத்தாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது இவைகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவைகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சுபகான் ما يغفل من قول إلا لديه رقيب عتيد நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அது தீபத்தாக இருக்கலாம் அது புறமாக இருக்கலாம் அது பொய்யாக இருக்கலாம் அது ஒரு நசீகத்தாக இருக்கலாம் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம் அது யாரையாவது ஊக்குவிப்பதாக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி மனிதர்கள் பேசக்கூடிய பேசி பலவிதம் சிலரை நாங்கள் சிலரை பற்றி பேசி பேசி அவர்களை கொலை செய்து விட்டோம் சிலரை பற்றி பேசி பேசி அவளை வாழ வைத்து விட்டோம் வாழ வைத்து விட்டோம் மோட்டிவேஷன் ஊக்குவிக்கின்றோம் தட்டி கொடுத்து விட்டோம் வார்த்தைகளால் தான் பணத்தால் அல்ல வார்த்தைகளால் பணத்தால் அல்ல அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் குரானின் வார்த்தைகளை பற்றி பேசுகின்றார் வார்த்தைகளை பற்றி பேசுகின்றார் يحسبونه هينا وهو عند الله عظيم يحسبونه هينا وهو عند الله عظيم சூரத்து நூறுடைய ஆயத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க உத்தரப்பத்து தீபத்து பேசிவிட்டு புறம் பேசிவிட்டு விட்டு கட்டிவிட்டு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்களே எங்களை அமைதிப்படுத்திக் கொள்கின்றோம் என்று நாங்க திருடினோமா என்ன நாங்க வட்டி வாங்கினோமா என்ன நாங்க கொலை செய்தோமா என்ன நாங்க தினா செய்தோமா ரெண்டு வார்த்தை தானே பேசினேன் குரானுடைய மொழி இது குரானுடைய குரான் பேசக்கூடிய மொழி இது என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது நாங்க வாழ்க்கையில வட்டியே வாங்கி இல்லை எங்களுக்கு வாழ்க்கையில முதல் சத்து தப்பியே இல்ல எங்களுக்கு வாழ்க்கையில ஹஜ் என்பது மாஷா நாங்க ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய நலவுகளை பற்றி நாங்கள் பெரிசா பேசிக்கொள்வோம் செய்யாத பாவங்களை நினைத்தும் பெரிசா நினைப்போம் நாங்க வட்டியே வாங்கி இல்லை நாங்கள் நாங்க அதாவது அனந்த லட்சத்துல துரோகம் செஞ்சு என்றெல்லாம் எங்களுடைய பற்றி பேசிக் கொண்டு விட்டு ரெண்டு வார்த்தைகளைத்தானே சொன்னோம் பதிலுடைய யுத்தத்தில் பங்கெடுத்த சில சகாபா ஹஸ்ஸான் சாபித் ரவி அல்லாஹு தாலான் போன்ற சகாபாக்கள் அவர்களை அம்மா சில விடயங்களில் சிக்குண்ட செய்தி எங்களுக்கு உங்களுக்கு பாடமாக்கி வைத்து விட்டார் பதிலுடைய சகாபாக்கள் பதில பங்கெடுத்தவர்கள் பதில் யுத்தத்தை விட உயர்ந்த ஒரு அமல் இந்த பூமிக்கு மேல இருக்க முடியாது பதில பங்கெடுத்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களை போன்று பதில் யுத்தத்தில் பங்கெடுத்த வழக்குமார்களும் உயர்வானவர்கள் அவர்களும் பதிரியுங்கள் அப்படிப்பட்ட பதிலுடைய சகாபாக்கள் ஒரு நிகழ்ச்சியில் சிக்கிக் கொண்டார்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் வாயினால் மொழியக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அற்பமாக பார்க்கிறீர்களா அல்லாஹுடத்தில் அது ரொம்ப கனமானது ரொம்ப பாரமானது அது நிறுக்கப்படும் உங்களுடைய ஹஜ்ஜை நிகழ்த்துவிடும் உங்களுடைய தொழுகையை மிகைத்து விடும் உங்களுடைய தான தர்மத்தை மிகைத்து விடும் எப்படி தௌபா செய்ய போறீங்க எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே எதை செய்வதற்கு முன்னாலும் எனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறார் என்னுடைய பேச்சு நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களை பற்றி நல்லதை பேசுவோம் நல்லதை கலைப்போம் நல்லதை பரத்துவோம் நல்லதை பரத்துவதற்கு துணையாக இருப்போம் அருமை புதல்வன் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் ஒருவர் சுவர்க்கத்துடைய பூக்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அவருடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பெண்ணை நீ தலாக்கு சொன்னார்கள் ஒரு பெண்ணுக்கு தலாக்கு தலாக்கு சொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் குடும்ப வாழ்க்கை ஒத்துப்போகவில்லை குடும்ப வாழ்க்கை சரியாக அமையவில்லை மனைவியை தலாக்கு சொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் அந்த காலத்திலும் இந்த காலத்தை போன்று மக்கள் இருந்தார்கள் அவருடைய ஒரு குடும்ப பிரச்சனை அவராக முடிவு செய்து விட்டார் மனைவியை தலாக்கு சொல்ல வேண்டும் மூணாவது ஒரு மனிதர் போய் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனையா எங்களோட மனைவியை தலாக்கு சொல்ல போறீங்களா ஏன் அவன் சரியில்லையா அவளுடைய குணம் எப்படி என்றெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தார் கோபப்பட்டார் கோபப்பட்டு சொன்னார்கள் அது என்னுடைய மனைவி அவளை பற்றி பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கு இதுவரைக்கும் என்னுடைய மனைவி என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவளுடைய குறையை நான் சொல்லவா இல்லை என்னுடைய மனைவியாக இருக்கும் காலமெல்லாம் அவருடைய மானத்தை மரியாதையை பாதுகாப்பது என்னுடைய கடமை பொறுப்பு என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார் அவர் போனதற்கு பிறகு நடக்க வேண்டிய நடக்க வேண்டிய நடந்துவிட்டது தலாக்கு நடந்துவிட்டது விவாகரத்து பெற்றுவிட்டார் அசந்தது எவ்வாறு தாளான் அவர்களை தலாக்கு சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு நாளைக்கு பிறகு அதே மனிதர் மீண்டும் என்று கேட்டார் இப்பொழுது சொல்லுங்கள் அந்த பெண்ணை பற்றி அந்த பெண் எப்படிப்பட்டவர் ஹசன் ரவி மீண்டும் கோபப்பட்டார் பற்றி சொன்னார்கள் ஏன் ஒரு மூணாவது நபரை பற்றி நான் பேச வேண்டும் இப்ப அவ எந்த மனைவி இல்லையே இப்ப அவ எனக்கு பொறுப்பில்லை அவ என்னுடைய பராமரிப்பில் இல்லை அவளை பற்றி நான் ஏன் பேச வேண்டும் எவ்வளவு அழகான மார்க்கம் மனைவியாக இருந்தாலும் பேச மாட்டோம் கணவனாக இருந்தாலும் பேச மாட்டோம் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி தலாக்கு சொல்லிவிட்டேன் பிரிந்து விட்டேன் அதற்கு பிறகு என்னுடையதல்ல என்னுடைய நல்லாத ஒன்றை பற்றி நானே பேச வேண்டும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கை அழகான பாடங்களை சொல்லித் தருகிறது அல்லா எனக்கும் உங்களுக்கு எடுத்து நடக்க துணை புரிவானாக தக்குவா என்று சொல்லக்கூடியது என்னுடைய பாவத்திற்கு நினைக்கும் இடையில் திரையாக விழுந்து விட வேண்டும் தக்குவா என்பது அறிவல்ல தக்குவா என்பது அறிவல்ல தக்குவா என்பது பாவத்துக்கும் எனக்கும் இடையில் விடக்கூடிய திரைக்கு பெயர் தக்குவா யூசுப் அலஹி சலாத்து வசலாம் பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கப்பட்டார் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக ஓடிவிட்டார்கள் மூணு பேர் குகைக்குள்ள போயிருக்கிறார்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் குகை உள்ளுக்கு குகைவாசிகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் மூணு பேருக்கு அந்த நேரத்தில் துவா கேட்டார்கள் ஆச்சரியமான மூணு துவாக்கள் ஆச்சரியமான மூணு துவாக்கள் நாங்க துவா கேட்டு தெரியுமா நான் ஹஜ்ஜு செய்திருக்கிறேன் நான் தொழுதிருக்கிறேன் நான் ஜக்காத்து கொடுத்திருக்கிறேன் நான் இப்படி செய்திருக்கிறேன் அப்படி செய்தவைகளை சொல்லித்தான் நாங்கள் அல்லாவிடத்தில் துவா கேட்போம் அவர்கள் துவா கேட்டார்கள் பாவத்தை விட்டும் விரண்டு ஓடியவைகளை சொல்லி துவா கேட்டார்கள் பாவங்களை விட்டு விரண்டோடினார்கள் அதை விரண்டோடி விட்டு வாக்களித்தார்கள் ஒருவர் சொன்னார் பாவத்தின் பக்கமாக நெருங்கிவிட்டு அந்த பெண்ணுடன் ஒரு ஹராமான உறவை நடாத்துவதற்கு ஒரு ஹராமான உறவில் ஈடுபடுவதற்கு நான் நெருங்கிவிட்டேன் என்னுடைய முகத்தை பார்த்து சொன்னால் அல்லாஹுவை பயந்து என்று சொன்னால் யா அல்லாஹ் கொடுத்த பணத்தை கூட திருப்பி எடுக்காமல் உன்னுடைய பயத்தின் காரணமாக ஓடி வந்து விட்டேன் என்று பாவத்தினுடைய எல்லைக்கு போய்விட்டார்கள் பாவத்தினுடைய போர்டருக்கு போய்விட்டார்கள் பாவத்தினுடைய கடைசி கட்டத்துக்கு போய்விட்டார்கள் அந்த தக்குவா அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன வார்த்தை கொடுத்த பணத்தையும் திருப்பி வாங்காமல் அந்த பாவத்தை விட்டு விரண்டு ஓடி வந்து விட்டார்கள் அதற்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு கர்மத்தை செய்துவிட்டு உன்னிடத்தில் துவா கேட்கிறேன் என்று கையேந்தினார் நன்மைகளை செய்துவிட்டு கேட்கக்கூடிய துவாவை விடவும் பாவத்தை விட்டு விரண்டு ஓடிய நிலையில் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லாஹ் பதில் சொல்வது விரைவு இரண்டாவதாக துவா கேட்டார் இந்த மக்கள் துவா கேட்டார் ஆச்சரியமான துவா கேட்டார் நாங்கள் எல்லாம் வியாபாரிகள் குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் ஒன்றோ தொழிலாளர்கள் ஒன்றோ முதலாளி ஒன்றோ தொழிலாளர்கள் அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடியவர்கள் இந்த இதை இரண்டாவது ஆள் துவா தான தர்மம் செய்ததை பற்றி துவா கேட்கவில்லை பள்ளி கேள்வி துவா கேட்கவில்லை அவர் கேட்டு துவா என்று தெரியுமா என்னிடத்தில் ஒருவர் வேலை செய்தாரு தொழில் செய்தாரு மாதம் மாதம் சம்பளம் கொடுப்பேன் நாள் தோறும் சம்பளம் கொடுத்துக் கொண்டிருந்தேன் என்னிடத்தில் வேலை வாங்கி வேலை எனக்காக வேண்டி வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் ஒரு நாள் வேலை செய்துவிட்டு சம்பளம் வாங்காமல் போய்விட்டார் பணம் வேலை செய்தால் வேர்வை வங்குவதற்கு முன்னால் அழிவதற்கு முன்னால் கூலி கொடுத்து விட வேண்டும் ஆனா அவர் சம்பளம் வாங்காமல் போய்விட்டார் வியாபாரிகளே உங்களோட கடையிலையும் இருக்கிறாங்க மக்கள் வியாபார ஊழியம் செய்கிறார்கள் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் மாதாந்தம் வேலை செய்யக்கூடியவர்கள் வாராந்தம் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் நாலாந்தம் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் அந்த சல்லல்லாசி அவர் சம்பளம் வாங்காமல் போய்விட்டார் முதலாளி என்ன செய்தார் முதலாளி என்ன செய்தார் அன்புக்குரியவர்களை சகோதரரை படிக்க வேண்டிய பாடம் இது அவர் அதை செய்துவிட்டு துவா கேட்டார் இருக்கக்கூடிய உளமாக்களை நாடி அணுகி அதை படித்துக் கொள்ளுங்கள் அவர் என்ன செய்தார் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரத்தை வாழ்க்கையில் பாவத்தை விட்டும் விரண்டோடிய நிலையில் பாவத்தை விட்டும் விரண்டோடிய நிலையில் அல்லாஹுடத்தில் ஏந்தக்கூடிய கை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கை அங்கீகரிக்கப்பட்ட கை அல்லாஹுடைய உதவியை நேரடியாக காணக்கூடிய கை அல்லாஹ் அந்த கைகளாக நம்முடைய கைகளை எல்லாம் ஆக்கி வைப்பாங்க அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய பேசும் பொருளாக இப்பொழுது மாறி இருப்பது போதை பொருள் பழக்க வழக்கம் இது ஒரு தலையங்கமாக பேச வேண்டும் என்றிருந்தாலும் கூட நான் விளங்கிக் கொள்வதற்காக இங்கு சொல்லுகின்றேன் இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல குறிப்பாக முஸ்லீம் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பெரும் அச்சுறுத்தலாக இது மாறிவிட்டது விதிவிலக்கில்லாமல் குழந்தைகள் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முடிக்காதவர்கள் பணக்கார சமூகம் ஏழை சமூகம் என்று வித்தியாசமில்லாமல் இன்று சர்வ சாதாரணமாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக போதை பொருள் சமூகத்தில் மாறிவிட்டது அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய சமூகத்தை பற்றி எங்களுக்குத்தான் தெரியும் மற்ற சமூகத்தை பற்றி நாங்கள் பேசுவதை விடவும் எங்களுடைய சமூகத்தில் அதனுடைய பாவனையாளர்கள் அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் அதை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் அதற்கு ஏஜெண்டாக இருக்கக்கூடியவர்கள் அதை கடைகளில் விற்கக்கூடியவர்கள் என்று பலரும் இருக்கத்தான் செய்கிறார் சிறைச்சாலைகளுக்கு போனால் அதற்கு சாட்சியம் கிடைக்கும் போதைப் பொருள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களில் பெண்களும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்காராக்களும் இருக்கிறார்கள் உள்நாட்டுக்காராக்களும் இருக்கிறார்கள் இப்படியாக பலரும் இருக்க செய்கிறார்கள் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த நாட்டில் ஒரு பத்து வீத முஸ்லீம்களாக இருந்தாலும் போதை பொருள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய விகிதாசாரம் பத்தை விட கூட என்பதுதான் நிச்சயம் இப்படியான ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது என்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களை முதலாவது பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு உமாவும் வாப்பாவும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும் பாதுகாத்துக் கொண்டால் அல்ஹம்துல்லா எங்களுக்கு இதை பாதுகாக்க இது பள்ளியிட பொறுப்பல்ல இது ஒரு பாடசாலையினுடைய பொறுப்பும் அல்ல பாடசாலை பள்ளி வாயில் என்று சொல்லக்கூடிய விடத்தில் இதற்கான விழிப்பூட்டல் இதற்கான வழிகாட்டிகள் வழிகாட்டல் இதற்கான அறிவுரைகள் வழங்க முடியும் ஆனால் அந்த அறிவுரைகளையும் சொல்லப்படக்கூடிய புத்திமதிகளையும் வழிநடாத்துவது செயல்படுத்துவது அதை நடைமுறையில கொண்டு வரக்கூடிய பொறுப்பு இருக்கிறது யாருக்கு தெரியுமா பெற்றோர்கள் நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன் நான் ஒரு தகப்பனாக இருந்து பேசுகின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இதை கொஞ்சம் தனத்தில் போதை பொருளுடன் சம்பந்தப்பட்ட குற்றங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொறுப்போட சொல்லுகிறேன் பொறுப்போட சொல்லுகிறோம் போதை பொருள் பழக்கத்துக்கு பழகிவிட்டு போதை கடுமையாகிவிட்டு ரோட்டில் போற பெண் குழந்தைகளை கெடுத்தியவர்கள் அல்ல தாயை கெடுத்தியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் தாய் தாய் பிரெக்னண்டாக இருக்கிறாள் யாரு காரணம் மகன் காரணம் வயது வந்து திருமணம் முடிக்காத குமரி பெண் பாடசாலை மாணவி கற்பனையாக இருக்கிறாள் காரணம் யாரு தகப்பன் ஒரு காலத்தில் கேள்விப்பட்டோம் வேறொன்று இப்ப கேள்விப்படுவது தெரியுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே மிகவும் கொடூரமான செயல் சமூகம் எங்கேயோ போய்விட்டது மிம்பர்ல பேசக்கூடிய அளவுக்கு நாங்க பேசுவதாக இருந்தால் வெளிவந்தவைகளைத்தான் பேச முடியும் வெளியே வரக்கூடியது ரெண்டு வீதம் மூணு வீதம் தான் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே புதைத்து விடக்கூடிய வீட்டுக்குள்ளேயே அடக்கி வாசிக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே அதை வெளியே கொண்டு போய் விடாமல் என்ற குடும்ப அவர்களுடைய மானம் மரியாதை போய்விடும் என்று சொல்லி அதை வீட்டுக்குள்ளேயே புதைத்துவிடக்கூடிய நிகழ்வுகள் ஏராளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக அன்பாக சொல்லுகின்றேன் இது வெளியூர் பிரச்சனை அல்ல அடுத்த ஊட்டு பிரச்சனை அல்ல ஏழைகளுடைய பிரச்சனையாக நினைக்க வேண்டாம் இது பணக்கார ஊட்டு பிரச்சனை இது உலமாக்களுடைய வீட்டு பிரச்சனை இது பாடசாலைகளுடைய பிரச்சனை இது பள்ளிவாசனுடைய பிரச்சனை இது ஒற்றுமொத்தமாக சொல்ல போனால் இந்த தேசத்துடைய பிரச்சனை என்ன செய்ய வேண்டும் உனக்கது கர்ரம் அக்கில் என்று சொல்லக்கூடிய புத்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹுடைய படைப்பினங்கள் கோடான கோடி படைப்பினங்களில் அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் தான் புத்தியை தந்திருக்கிறான் இரண்டாவது வழக்கு மகளுக்கு கொடுத்திருக்கிறான் புத்தி அக்கல் பார்வை எனக்கும் இருக்கிறது மாட்டுக்கும் இருக்கிறது கேள்வி எனக்கும் இருக்கிறது எலிக்கும் இருக்கிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே எல்லா உணர்வுகளும் எல்லா மிருகத்துக்கும் அல்லா கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு மட்டும் தான் பகுத்தறிவை தந்திருக்கின்றான் ஆதம் ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் அக்கலை கொண்டு கண்ணியப்படுத்தினோம் அறிவை கொண்டு கண்ணியப்படுத்தினோம் புத்தியை கொண்டு கண்ணியப்படுத்தினோம் சிந்தனா சக்தியை கொண்டு கண்ணியப்படுத்தினோம் சுகானம் புத்தியை அல்லா தந்துவிட்டு சொல்கிறான் உன்னை புத்தியை நீ பாதுகாத்துக் கொள்ளும் உங்க கையை யாராவது வெட்டினால் வெட்டினவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் உங்க காலை யாராவது வெட்டினால் உங்க காலை வெட்டினுடைய கால் வெட்டப்பட வேண்டும் அது இஸ்லாமிய ஆட்சி இருக்க வென்றிருந்தால் இஸ்லாமிய கோர்ட் இருக்க வென்றிருந்தால் அது நடைமுறைப்படுத்தப்படும் குற்றவியல் என்பது இஸ்லாத்தின் ஒரு பகுதி அது மட்டுமல்ல இஸ்லாம் அது மட்டுமல்ல இஸ்லாம் ஆனால் கையை விடவும் காலை விடவும் கண்ணை விடவும் வாயை விடவும் மிகவும் பரிசுத்தமானது தான் மனிதனுடைய அக்கல் மனிதனுடைய புத்தி புத்தியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் புத்தி இல்லாமல் போய்விட்டால் நீங்கள் மிருகத்தை விட மோசமானவனாக மாறிவிடுவீர்கள் தாய்க்கும் மனைவிக்கு வித்தியாசம் தெரியாதவன் மகளுக்கும் மனைவிக்கு வித்தியாசம் தெரியாதவன் பச்சிரன் பாலகன் ஒன்பது வயது குழந்தைக்கும் பதினெட்டு வயது குழந்தைக்கு வித்தியாசம் தெரியாதவன் இது அந்த வீட்டு பிரச்சனை அல்ல இது அந்த ஊரு பிரச்சனை அல்ல இது எங்க வீட்டு பிரச்சனை அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே புத்தியை பாதுகாத்துக் கொள்ளும் இந்த புத்தி ஒரு மதுவான கடையினூடாக ஒரு போதைப் பொருளை பாதிப்பதனூடாக இது இல்லாமல் போய்விடுகிறது இல்லாமல் போய்விடுகிறது இதற்கு என்ன காரணம் அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா ஞாபகத்தில் வச்சுக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொன்றாக சொல்வோம் அடிப்படையான காரணத்தில் ஒன்றுதான் பெற்றோர்கள் அவர்களுடைய பொறுப்பை சரியாக செய்ய எங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்ல அருள் செய்வார்கள் அல்லாஹுடைய அவர்களை பிரகாசம் நான் ஒரு நலவு செய்வதாக இருந்தாலும் நீங்க ஒரு நலவு செய்வதாக இருந்தாலும் அதற்கு காரணம் எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் பாக்கியசாலிகள் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நாங்கள் குழந்தைகளாக இருந்திருக்கின்றோம் அவருடைய தவறுகளை எல்லாம் பிரகாசமாக்கி ஆனாலும் எங்களுடைய குழந்தைகள் ஐயோ பாவம் ஐயோ பரதாபம் அவர்களுக்கு நாங்கள் தான் பெற்றோம் எனக்கு கிடைத்த ஆசான் எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்த ஆசிரியைகள் எனக்கு கிடைத்த அதிபர் எனக்கு கிடைத்த பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை குழந்தைகளை குறை சொல்லி எந்த பலனும் கிடையாது குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் வளர்க்கப்படவில்லை குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் வளர்க்கப்படவில்லை இது யதார்த்தம் நீங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு விழாவை முன்னோக்கி நாங்கள் தொழுகிறோம் காபா ஆலயத்தை பற்றி அல்லா கலைக்கும் பொழுது காபா ஆலயத்தை பற்றி அல்லா பேசும்போது சொல்லுகிறான் காபா ஆலயம் ஒரு வாப்பவால மட்டும் கட்டப்பட்ட காபாவல்ல ஒரு தகப்பனால மட்டும் கட்டப்பட்ட பள்ளி அல்ல காபா ஆலயம் கட்டப்பட்டது ஒரு வாப்பா மகன் ரெண்டு பேருமாக சேர்ந்து இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் அலைஹிமுஸ் ரெண்டு பேருக்கும் நாங்கள் பணிப்புரை வழங்கினோம் கட்டளை பிறப்பித்தோம் காபா ஆலயத்தை ரெண்டு பேருமாக சேர்ந்து வாப்பா மகனாக சேர்ந்து கட்டி முடித்து விடுங்கள் என்று சொன்னோம் ரெண்டு பேரும் கட்டி முடித்தார்கள் வாப்பாவும் மகனுமாக சேர்ந்து கட்டினார்கள் கட்டிவிட்டு ரெண்டு பேருமாக சேர்ந்து துவா கேட்டார்கள் அந்த துவாவையும் அல்லா சொல்லுகிறான் குரானில் ஆச்சரியமான துவா வைதியர் இப்ராஹீம் قواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم வாப்பா மகன் ரெண்டு பேருமாக சேர்ந்து காபாவை கட்டி முடித்து விட்டு வாப்பா துவா கேட்க மகன் ஆமீன் சொல்ல வாப்பா மகன் தனியாக துவா கேட்க மகன் தனியாக துவா கேட்க அல்லாஹ் சொல்லுகிறான் வைதி يرفع إبراهيم قواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا ربنا تقبل منا إنك أنت السميع العليم واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم வாப்பா மகன் ரெண்டு பேருமாக சேர்ந்து கட்டின காபாவ வாப்பா மட்டும் முன்னோக்கி தொழுதா எப்படி இருக்கு சுபகுக்கு வாப்பா தனிய வாராரு குழந்தைகளை காணும் தொலப்போற காபா பாப்பா மகன் சேர்ந்து கட்டின காபா ஐயோ பாவம் தனிய வந்திருக்கிறாரு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு எனக்கு பந்திக்கு வந்து எந்த மகனோட இருந்து சுமகு தொழுகிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றிருந்தால் மிம்பர்ல இருந்து படித்த மார்க்கத்தையும் குரானையும் அதிசையும் சாகிதாக வைத்து சொல்கிறேன் நான் வாப்பா என்று சொல்லப்பட தகுதியற்றவன் ஏண்டா நான் இந்த மகந்த மொழி அதுக்கு நான் வாப்பாவாக இருந்து வேறு என்ற மகந்த ஈமானுக்கு நான் வாப்பாவாக இருக்க என் மகந்த பொடியை யாராலையும் பராமரிக்கிறார் மாட்டுப்பாலை குடித்தாலும் மகன் வளருவான் தாய்ப்பால் மட்டுமல்ல மாட்டுப்பாலை கொடுத்தாலும் புள்ள வளரும் மாப்படை மகண்ட ஈமான் மகண்ட தீன் மகண்ட குணம் மகண்ட பழக்க வழக்கம் மகண்ட குவாலிட்டி அது மாட்டுப்பால் கொடுத்து வளராது அது வாப்பட பால் அது வாப்பட வழிகாட்டல் அது வாப்பட துவா அது வாப்பட கனவு அது தாயினுடைய பேராசை இன்னைக்கு எங்க இருக்குது இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அந்த பச்சிலன் பாலகன் அவர்களை கொண்டு போய் மக்கரமாவுடைய பாலைவனத்தில் விட்டு விட்டு வரார்கள் விட்டு விட்டு ஒரு பாலைவனம் மரம் செடி கொடி சம்சம் ஒன்றுமில்லை அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்துல விட்டு விட்டு வாராங்க பாப்பா மகனை விட்டு விட்டு போகும் பொழுது மனைவியை விட்டு விட்டு போகும் பொழுது என்ன துவா கேட்டார் என்ன துவா கேட்டார் உடம்புக்கு துவா கேட்பதற்கு சின்ன குடு என்று துவா கேட்பதற்கு முன்னால் பலத்தொரு அதாவது பொருட்சை வருஷங்களை குடு என்று துவா கேட்பதற்கு முன்னால் முதலாவது கேட்ட துவா என்று தெரியுமா ரப்பி ஜுனுமினி முதல் அஸ்னாம் யா அல்லாஹ் என்னையும் இந்த குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து சின்ன கொடுக்கலாம் யாருக்கும் நீங்க மௌத்தா போனா அனாதைகளை பராமரிப்பார்கள் ஆனா உங்களோட மகண்ட ஈமான் இதுக்கு நீங்க அன்பாக சொல்லுகின்றேன் போதை பொருள் பழக்க வழக்கத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் சொத்துபாக்களின் ஊடாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் ஊடாக போஸ்டர் ஒட்டுவதின் மூலமாக சோசியல் மீடியாவினுடைய கம்பெனியின் ஊடாக இதை நிறுத்த முடியாது இது நிறுத்த முடியும் என்பது தெரியுமா பாப்பா உம்மா அவர்களுடைய பொறுப்பை சரியாக செய்தால் மட்டும்தான் என் மகன் என்ன செய்தான் என் மகன் கூட்டாளியா எங்க மகன் கூட்ட அன்பாக சொல்லுகின்றேன் அன்பாலதான் சொல்ல முடியும் கோபத்தால சாதிக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் அன்பால் எதனை சாதிக்க முடியாதோ அதனை கோபத்தினால் சாதிக்கவே முடியாது கோபத்தால் சாதிக்க முடியாதவைகளை அன்பால் நிச்சயமாக சாதிக்க முடியும் கோபப்பட வேண்டாம் கோபத்தால சாதிக்க முடியாது அன்பால சாதிக்க முடியும் ஹியூமன் டச் மூணு வயது புள்ளையோடைய கொஞ்சினோம் மூணு வயது புள்ளைய மடியில் உட்கார வச்சோம் அதே மூணு வயது புள்ள பதினஞ்சு வயசாகித்தா வாப்பக்கும் மகனுக்கும் உள்ள உரையாடலை பாருங்க வாப்ப எங்க மகன் எங்க வாப்ப டவுன் பள்ளியில தொழுதா மகன் நாட்டு பள்ளியில தொழுவார் என்ன வாப்ப போற பள்ளிக்கு மகன் தொழப்போறதும் இல்லை ஏன் இங்க வந்தீங்க அங்க வாப்ப போறாரு வாப்ப போற பள்ளிக்கணக்கு போக முடியாது என்பதுதான் இந்த காலத்து வாலிபர்களுடைய நிலைப்பாடு இந்த வாப்ப வானம் ரோல் போடவில்லை அவர் பேசின அவருக்கு கோபம் அவர்களிட பேச்ச கேட்க மாட்டாரு அவர் எங்களுக்கு டைம் தாரார் இல்ல யதார்த்தம் அப்படி பள்ளி மட்டும் தான் தரும் செலவுக்கு பணம் தருவாரு யூனிவர்சிட்டிக்கு பீஸ் கட்டுவாரு ஸ்கூலுக்கு எல்லாம் கட்டுவாரு ஆனா பேரண்ட்ஸ் வீட்டிற்கு உம்மத்தான் போகணும் பாப்ப போக மாட்டான் பிள்ளைகளோட சேர்ந்து போறதுக்கு நேரம் இல்லை கூட்டாளிமாரோட சேர்ந்து சுற்றுலா போறதுக்கு ட்ரிப் போறதுக்கு நேரம் இருக்குது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போக நேரம் இல்ல போனாலும் அவரு சோசியல் மீடியாவில அவர் வாட்ஸ்அப்ல அவர் அவருடைய கூட்டாளிமாரோட ஒரு ஹரிசு சொல்லி முடிக்கிறேன் தொழுகைக்கு பிறகு துவா பிள்ளைகளுக்கு கொண்ட படிச்சு கொடுக்கிறத கையில கம்பு வேணும் அல்லது வாப்பக்கு பெல்ட் வேணும் அல்லது உம்மக்கு மதுவா வேணும் அல்லது உம்ம சத்தம் வச்சோணும் எங்கட பிள்ளைகளுக்கு கொண்ட டீச் பண்றதுக்கு கொண்ட கற்றுக் கொடுக்கறதுக்கு பெரம்பில்லாம செய்யலாம் பெரம்ப தொங்க வச்சோணும் ஆனா இந்த ஹதீச அபுதாவுடைய ரிவாயத்து நசாயினுடைய ரிவாயத்து இதை படிச்சு பாருங்க சொல்லல்லாஹு இந்த துஆவை அல்லாஹும்ம அஇன்னி அலா ذِكْرِكَ وَشُكْرِكَ وَحُسْنِ عِبَادَتِكَ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதணும் என்று சொல்றத சொல்றதுக்கு எப்படி தெரியுமா அணுகினாங்க எப்படி தெரியுமா நெருங்கினாங்க எப்படி தெரியுமா அரவணைச்சாங்க வாதிபுல ஜபல கூப்பிட்டாங்க ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கையை பிடிச்சு கொண்டாங்க فأخذ بيدي இந்த கையை பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஹியூமன் டச் முதலாவது ஹியூமன் டச் உங்களோட வீட்டில் இருக்கிற பூனை உங்களோட மடியில வந்து சொல்லுது என்ன பின்னன் தடாவு என்ன பின்னன் தடாவு நாய் வளர்க்கிறவங்க நாய தடாவுறாங்க குதிரை வளர்க்கிறவங்க குதிரைய தடாவுறாங்க உள்ள வளர்க்கிறவங்க என்ன செய்வாங்க உங்களோட பதினஞ்சு வயசு மகன் உங்களோட பதினெட்டு வயசு மகண்ட தலையில எப்ப கை வச்சீங்க எப்ப மனைவி உட்கார வச்சீங்க எப்ப அவரோட பேசுனீங்க கடைசி அவருக்கு எப்ப எஸ் பண்ணினீங்க நான் உன்ன விரும்புறேன் மகன் எனக்கு நீ துவாசை வாப்பான்னு எப்ப பேசுனீங்க மகனோட சல்லி கொடுக்கிறோம் பணம் கொடுக்கிறோம் சொத்து சேர்க்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா பிள்ளைக்கு நேரம் கொடுத்த வாக்கு டைம் இல்லை ஜபலுடைய கையை பிடிச்சோம் கையை பிடிச்சோம் நான் கைய பிடிச்ச இல்ல ஏந்த கையை பிடிச்சாங்க சல்லாஹு அழகி வசந்தா பிடிச்சு கிட்ட அணைச்சாங்க அந்த கை இந்த இடத்துக்கு வந்துச்சு சோல்டர்ல வந்துச்சு சோல்டருக்கு வந்துச்சு பிடிச்சு கையை சொன்னாங்க நான் உன்ன நேசிக்கிறேன் பாப்பா ஐ லவ் யூ நான் உன்ன விரும்புறேன் இது யாரு ஒரு வாப்பா இன்னமா அனலக்கும் மிஸ்டல் நான் உங்களோட வாப்பவ மாதிரி என்று சொன்ன சொல்லல்லா சொன்னாங்க ஒரு வாப்பா இப்படித்தான் கோணம் கைய பிடிச்சாரு திட்ட அணைச்சாரு சொன்னாரு இன்னில ஒஹிப்புக் மகனே மாத் நான் உன்னை நேசிக்கிறேன் வாப்பா நான் உன்ன உன்னோட லவ் சரியான லவ் அருவ சொன்னாரு தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரும் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினார் எப்படியாவது வாழ்க்கையில நடந்திருக்குமா நாங்க யாருக்கு சொல்லி இருப்போமா லவ் யூ சொல்லி பிள்ளைய பார்த்து வாப்ப சொல்றான் சொன்னதுக்கு பிறகு சொன்னாங்க தனச்சி கைய பிடிச்சு கழுத்துல கைய போட்டு பொண்ண நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் இவரை நேசிக்கிறேன் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு போய் சொன்னாங்க இன்னி நான் உனக்கு ஒரு துவா சொல்லித்தாரேன் அந்த துவாவ பருவான எந்த தொழுகைக்கு பிறகும் ஓதலத்துக்கு மறந்துடாதே ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு சல்லல்லா சொல்லது எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தினாங்க அன்பு வாப்பா அன்பு பெற்றோர்களே குழந்தைகளுக்கு இந்த அன்பை காத்து இந்த அன்பை காத்து பதுவா செய்ய நேரம் குடும்பம் நேரம் நீங்க பள்ளியில கழிக்கிற நேரத்தை விடவும் உங்களோட குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் உங்களோட மனைவிக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் உங்களோட பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் அவங்களோட பேசணும் இல்லை கையில போனை வச்சுக்கொண்டு குடும்பத்தோட பேசவானம் வாட்ஸ்அப்ல சட் பண்ணிக்கொண்டு குடும்பத்தோட பேசவானம் பேஸ்புக்ல அப்லோட் பண்ணிக்கொண்டு குடும்பத்துக்கு கை கொடுக்கவானம் உங்களோட சோசியல் மீடியா உங்களோட குடும்ப வாழ்க்கையுடைய எதிரி என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லா சுபானு தாலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக உனக்கு ஒரு பாவமும் தேவையில்லை உனக்கு ஒரே ஒரு பாவம் தேவை ரியாது நீங்க பட்டியல் போடுவீங்க நான் ஜினா செஞ்சில்ல வட்டி வாங்கில்ல இந்த கிளப்புக்கு போய்க்கில்ல எப்படி எப்படி எல்லா பாவத்துக்கும் நீங்க சொல்லுவீங்க ஒன்றுமே நான் பாவம் செஞ்சில்ல சொன்னாங்க உனக்கு ஒரு பாவமுமே இல்லை என்று உனக்கு பெருமிதம் கொள்ள ஏலும் ஆனா உனக்கு ஒரே ஒரு பாவம் போதும் அது என்ன பாவம் தெரியுமா உன் நீ நாசமாக்கி உன் புள்ளைக்கு நல்ல நல்ல வாப்பவாக இருக்கிறது உன்னோட பிள்ளைக்கு நல்ல வாப்பமாக இல்ல ஏன் தெரியுமா காரணம் உங்களோட புள்ள உங்களோட புள்ள மட்டுமல்ல உங்களோட புள்ள இருபது வருடங்களுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுடைய தகப்பன் என்பதை மறந்து விடாது உங்களோட பேர புள்ளிட வாப்பா உங்களோட பேர புள்ளிட வாப்பா உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற முகம்மத் உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற அப்துல் ஜப்பார் உங்களோட வீட்டுக்குள் இருக்கிற அப்துல் காதர் உங்களோட வீட்டுக்குள் இருக்கிற பாத்திமா ஆயிஷா இது உங்களோட புள்ள மட்டுமல்ல இது இன்னமத்தருடைய கணவன் மறந்து விடாதீர்கள் இது இன்னமத்தருடைய மனைவி மறந்து விடாதீர்கள் உங்களோட வளர்ப்பு சரியாக இருந்தால்தான் உங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனும் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா மாமா உங்களுக்கு அல்லா அருள் செய்யட்டும் இந்த மனைவியை நீங்க நல்லக வளர்த்திருக்கிறீங்க அல்லா மேலான அருள் செய்வானாக என்று உங்களோட மருமகனும் உங்களுக்கு துவா செய்வாங்க அது நடக்க இல்லைன்னா காதி கோட்ல போயிட்டு கேட்டா விளங்கும் வரக்கூடிய மருமக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மாமா மாமாவை பார்த்தே உனக்கு நாசம் உண்டாகட்டும் வளர்ப்ப சரியாக வளர்க்காத்தினால இது இன்றைக்கு கத்திக் கொண்டிருக்கு சொல்றாங்க அன்றைக்கு ஏற்றி வாப்பத்தில் உம்மக்கள் அந்த கட்டங்களை இருக்கும் நல்லா பாதுகாப்பானாக அருள் செய்வானாக நம் அனைவருடைய குழந்தைகளையும் என்னுடைய கண் குளிர்ச்சிகளாக பிள்ளைகளை கொண்டு சோதிக்கிறார்கள் பிள்ளைகளை கண்குளிச்சி ஆக்கிவிட்டார்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைந்த குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கிரமிப்பார்கள் பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சியை தந்து கொள்வார் இந்த நாட்டில் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த போதை பொருள் பழக்க வழக்கத்திற்கு உமாவை சுத்தப்படுத்திடுவார் மனித சமூகத்தை சுத்தப்படுத்திடுவார் பல நூறு குடும்பங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கார்கள் யாமா போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கார்கள் யாமா அனைவருக்கும் உண்மையான சௌபாவை நசீபாக்குவாயாக உங்களுடைய குழந்தைகளை கண்குளிச்சல் ஆக்கி வைப்பாயாக உங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில மறக்கத்தை செய்வாயாக உங்களுடைய மண்ணறைகளை சுமத்தி பூங்காவாக்கி வைப்பாயாக வாகிறது அவானா அலமதுல்ல